الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما عن ابن عباس رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه تبارك وتعالى أنه قال إن الله كتب الحسنات والسيئات ثم بين ذلك فمن هم بحسنة فلم يعملها كتبها الله عنده حسنة كاملة وإن هم بها فعملها كتبها الله عنده عشر حسنات إلى سبعمائة ضعف إلى أضعاف كثيرة وإن هم بسيئة فلم يعملها كتبها الله عنده حسنة كاملة وإن هم بها فعملها كتبها الله سيئة واحدة رواه البخاري ومسلم அன்புக்குரிய முஸ்லிம்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸில் எண் முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் நாற்பது ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பாடத்தை இந்த புத்தகத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் மிகவும் முக்கியமானதும் மிகவும் நாம் கவனத்தோடு கேட்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கின்றது இப்னு அப்பாஸ் அஜியல்லா அன்பும் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலே வசல்லம் தன்னுடைய இரட்சகனிடம் இருந்து இது அறிவித்ததாக அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக அல்லாஹு தாலா நற்செயல்களையும் தீய செயல்களையும் எழுதிவிட்டான் நல்ல அமல்களையும் கெட்ட செயல்களையும் எழுதிவிட்டான் சொம்ம பையனதாலி பிறகு இந்த இரண்டைக்கும் விளக்கத்தையும் அல்லாஹு தாலா கூறிவிட்டு கூறுகின்றான் சொமன் ஹம்ம ஹசனத்தின் யார் ஒரு நல்ல காரியத்தை நல்ல அமலை செய்வதற்காக நினைக்கிறாரோ உறுதி கொள்கின்றாரோ ஃபலம் அமல்ஹா அவர் இது ஒரு காரணத்திற்காக அது செய்ய முடியவில்லை என்றால் கெச்சபல்லா ஒழிந்தவோ ஹசனத்தன் கேமிலா அல்லாவிடம் அல்லாஹோ தாலா அவனுக்காக அவன் எண்ணம் கோரினான் அவன் நினைத்தான் என்பதற்காக அல்லாஹோ தாலா என்ன செய்து விடுவான் ஒரு அஜரை எழுதி விடுவான் ஒரு நலனை எழுதி விடுவான் அவன் நினைத்ததை நினைத்ததில் உறுதியாக இருந்து அதை முடித்து விட்டான் அந்த அமலை செய்து விட்டான் என்றால் அல்லாஹ் அந்த அமலுக்குரிய கூலி அவனிடம் பத்து மடங்கிலிருந்து எழுநூறு மடங்கு வரை அல்லாஹ் அதை எழுதுகின்றான் அது மட்டுமல்ல எழுநூறுக்கும் மேற்பட்ட அதர்களையும் அல்லாவுக்காக மேற்பட்ட அந்த அந்த பன்மடங்காக மடங்காக அல்லாவுக்காக அதை எழுதுகின்றான் இன் ஹம்மபி செய்யி அச்சின் எவர் ஒருவர் அதே போல் ஒரு பாவத்தை செய்வதற்கு நினைத்தால் ஃபலம் எம்எல்ஹா அதை அவர் செய்யாவிட்டால் கச்சபாஹுல்லா ஐந்தவும் ஹசனத்தன் கேமிலா அதற்காக அல்லாஹ் ஒரு நலனை ஒரு அஜரை ஒரு கூலியை எழுதிவிடுகின்றான் ஒயின் ஹம் அபிஹா அந்த பாவத்தை செய்வதற்காக அந்த தவறை செய்ய வேண்டும் என்ற உறுதி கொண்டு அதை செய்து முடித்து விட்டால் அந்த பாவத்தை அவன் செய்துவிட்டால் அல்லாஹ் அந்த பாவத்திற்குரிய ஒரு பாவத்தின் தண்டனையும் ஒரு பாவத்தின் அதற்கு அல்லாஹால இருக்கு எழுதிவிடுகின்றான் இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் அன்பு கூறுகளே இந்த ஹதீஸுடைய இந்த ஹதீஸை நாம் மிகவும் நுணுக்கமாக பார்த்தோம் என்றால் மிகவும் நிறைய விஷயங்கள் நாம் அறிந்து கொள்ளலாம் முதல் விஷயம் அல்லாஹ் சுபஹானவ தாலா நல்லதையும் கெட்டதையும் அனைத்து விஷயத்தையும் எழுதிவிட்டான் அவன் எழுதப்பட்ட விஷயம் நடந்தே தீரும் நல்ல விஷயங்கள் நற்குணங்கள் நல்ல பழக்கங்கள் இது நடக்கும் என்று எழுதிவிட்டால் அது நடந்து தீரும் கெட்ட பாவங்கள் தீமைகள் தவறுகள் நடக்கும் என்று எழுதிவிட்டால் இது நடந்தே தீரும் இதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அதற்கு பிறகு அல்லாஹு தாலா இதை பற்றியும் விளக்கிவிட்டு இந்த நல்லமலுக்கும் கெட்டமலுக்கும் செய்ய அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியும் மற்றும் தண்டனையை பற்றி இங்கு அல்லாஹ் கூறுகின்றார் முதல் விஷயத்தை நாம் பார்க்கலாம் ஒரு மனிதன் ஒரு நல்ல அமலை செய்வதற்காக நினைத்தால் இந்த அவனுக்கு மூன்று நிலைகள் இருக்கும் இந்த நினைப்பது ஒரு நம்மலை செய்வதற்காக நினைப்பது என்பது மூன்று நிலைகள் ஷேக் இப்னு ரஹிமா ரஹிமவுல்லா தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கிறார் முதல் நிலைமை எப்படியாக இருக்கும் ஒரு அமலை செய்வதற்காக அந்த செய்யக்கூடிய விஷயத்தில் முயற்சி செய்வான் முயற்சி மேற்கொள்வான் ஆனால் அந்த அமலை செய்ய முடியாது அவனால் முழுமையாக செய்ய முடியாது அல்லது அதை செய்ய முடியாது இதற்கு அல்லாஹால முழுமையாக அஜரை எழுதிவிடுகின்றான் ஆகையால் அல்லாஹ் சூரத்து நிசாவுடைய நூறாவது ஆயிரத்தில் கூறுகின்ற ஒமையுஜின் முஹாஜிரன் இல் அல்லாஹ் ரசூலி எவர் ஒரு தன்னுடைய வீட்டிலிருந்து அல்லாஹ் மற்றும் அவருடைய ரசூலுக்காக ஹிஜ்ரத் செய்து ஹிஜ்ரத் செய்தார்களோ துன்ப எதிரிக்குள் மவுத் அவர் ஒரு அந்த நாட்டை அடைவதற்கு முன்னால் அவர்களுக்கு மௌத்து வந்துவிட்டது அவர்களுக்கு வஃத் ஆகிவிட்டது என்றால் அதல்லா அவருக்கு கொடுக்கக்கூடிய முழுமையான கூலி அல்லாஹ் மீது அவன் தன் மீது அவன் கொடுப்பதாக அவன் சத்தியம் செய்து கொள்கின்றான் அல்லது கடமையாக்கிக் கொள்கின்றான் ஆக இங்கு செய்யப்பட்ட அந்த செய்த முயற்சி ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று அவன் வீட்டை விட்டு கிளம்பினால் ஆனால் அவனால் ஹிஜ்ரத் செய்ய முடியவில்லை அவன் பாதையில் இறந்து விட்டான் ஆனால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்ன முழுமையாக அவனுடைய கூலி கிடைத்து விட்டது என்று அல்லாஹ் துணை திருமலை கூறுகின்றான் இரண்டாவது விஷயம் ஒரு மனித நல்ல அமலை செய்வதற்காக நினைத்தான் பிறகு அதில் உறுதியும் இருந்தான் நான் செய்வேன் என்று ஆனால் அந்த அமலை அதைவிட சிறந்த அமல் செய்வதற்காக அந்த அமலை விட்டு விட்டான் எடுத்துக்காட்டாக அதற்கு அவன் சிறந்த அமலை செய்கின்றன அந்த அமலுக்கு அவனுக்கு கூலி கிடைக்கும் பிறகு அதைவிட குறைவாக இருந்த அமல் அதையும் அவனுக்கு கூலி அவன் எண்ணத்திற்கு ஏற்பா போல கூலி கிடைக்கும் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய விஷயம் நபிகள் நாயகம் சொல்லா செல்லமுடைய காலத்தில் ஒரு நபர் நபி சொல்லா செல்லம் கேட்டார் நபி சொல்லா செல்லமே எப்பொழுது மக்கா கைப்பற்றப்படணும் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு இந்த மக்கா அல்லாஹால இங்கு என்ன கொடுப்பானோ வெற்றிகரமாக ஆக்குவானோ நான் நேர்ச்சி கொண்டேன் என்ன பைத்துல் மக்தீஸில் நான் தொழுவேன் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் என்ன செய்தார்கள் சல்லிஹா இங்கு தொழுவுங்க எங்க மக்கால ஹரம்ல தொழுவுங்கள் என்று கூறினார் இல்லை நபி சொல்லா அலிஸ்லாம் நான் அங்கே தான் தொழணும்னு சற்று விரும்பினேன் நீ இங்கே தொடங்கும் என்று மூன்று வாட்டி கூறிவிட்டது அதற்கு பிறகு என்ன ஆகிவிட்டது உனக்கு என்று கூறி உன்னுடைய நிலைமை நீ என்ன செய்தோ செய்துவிடு என்று கூறினார்கள் இதன் இங்கு என்ன ஆனது ஒரு பைத்துல் மக்தீஸில் தொழுவது என்பது அதற்கு கொடுக்கக்கூடிய அஜர் ஐநூறு தொழுகைக்கு சமமாக சிறந்தது அதே மக்காவில் தொழுவது குறிப்பாக ஹரமில் தொழுவது என்ன அதைவிட சிறந்ததாக இருக்கின்றது அதைவிட பன்மடங்கு அஜர் இருக்கின்றது நபி செல்லாசம் என்ன செய்தார்கள் நீங்கள் பைத்துல் மக்தீஸில் தொழுவாதீங்க நீங்கள் மக்காவில் தொழுது கொள்ளுங்கள் உங்களுடைய நேர்ச்சியை நீங்கள் குறைவாக கூறக்கூடிய இடத்தை விட்டு சிறந்த இடத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று குரல் ஆக ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை செய்ய விரும்பும் பொழுது அதை உறுதி கொண்ட பொழுது அதைவிட ஒரு சிறந்த விஷயம் அவனுக்கு தென்பட்டது என்றால் அதை செய்துவிட வேண்டும் அதற்குரிய கூலியும் அவனுக்கு கிடைத்துவிடும் இந்த சிறிதாக குறைய குறைந்ததாக இருக்கக்கூடிய அந்த சிறப்புடைய கூலியும் அவனுக்கு கிடைக்கும் மூன்றாவது விஷயம் மூன்றாவது நிலைமை எப்படி என்றால் ஒரு மனிதன் ஒரு அமலை செய்ய விரும்பினான் ஆனால் தன்னுடைய சோர்வையை கொண்டு சோம்பேறித்தனமாக என்ன செய்தான் அதை விட்டு விட்டான் லேசினஸாக அவன் விரும்பினான் செய்யணும்னு ஆனால் அவன் சோம்பலுக்காக அல்லது சோர்வடைந்த நிலைமையில் வந்து அதை விட்டு விட்டான் அப்படி எடுத்துக்காட்டாக வஹாவுடைய தொழுகை தொழுக வேண்டும் என்று நேர்ச்சி அவன் விரும்பினான் உடனடியாக தொழுக நிற்கும் பொழுது ஃப்ரெண்டு வந்துட்டு வா கொஞ்சம் காலையில் அப்படியே ஜஸ்ட் ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம் என்ன செய்யறான் அதை விட்டுட்டு போயிட்டுறான் அதை அவன் தொழுவதில்லை எப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு இந்த அதிருக்குரிய அமல் அவனுக்கு கிடைக்காது ஏனென்றால் இது எந்த ஒரு காரணமின்றி அவன் விட்டு விட்டான் ஆக அவனுக்கு அந்த அஜர் கிடைக்காது என்று இங்கு ஷேக் உசேமி ரஹிம் அவர்கள் கூறினார் ஆக இது ஒவ்வொரு செய்யக்கூடிய அமல் நல்ல அமலுக்கு செய்யக்கூடிய நிலைமைகள் இங்கு ஷேக் உசைமி ரஹிம் அல்லா வந்து சரி அதே போல இந்த ஹதீஸில் ஷேக் உசைமி ரஹிம் அல்லா பன்மடங்காக எழுநூறுக்கும் மேற்பட்ட அதிகப்படியாக அஜர்களையும் கூலியும் கொடுக்கப்படுகின்றனர் அது எப்படி கொடுக்கப்படும் அதையும் இங்கு பதிவு செய்கின்றார்கள் முதலில் அதனுடைய முதல் நிலையத்தை பற்றி இங்கு கூறும் பொழுது எப்படி நம்முடைய அமல்களுடைய கூலியும் அதிகரிக்கும் என்று முதல் காலத்தை பொறுத்தல் போல அதோடைய அஜரும் கூலியும் அதிகரிக்கும் ஒரு காலம் நாம் பார்த்த மொஹரமுடைய மொஹரமுடைய நாட்கள் குறிப்பாக மொஹரமுடைய அந்த அஷ இது தில்ஹிஜாவுடைய மாதத்தில் செய்யக்கூடிய அமல் அதை விட வேறு எந்த ஒரு அமலும் சிறந்ததல்ல என்று நபி சொல்லாது கூறினார் ஆக காலத்திற்கு ஏற்பார் போல ஒரு சில காலங்களுக்கும் அந்த காலத்தில் செய்யக்கூடிய அமலுக்கு பன்மடங்கு அல்லாஹ் அதற்கு கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் நபி சொல்லா சொல்லக்கூடிய ஹரிஸ் மாமின் ஐயாமின் அமல் சாலி ஃபீஹின் அஹபு இலல்லா மின் ஹதி ஐயாமின் அஷரா இந்த பத்து நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் விட சிறந்த ஒரு அமல் அல்லாவிடம் விருப்பம் தக்கதாக எதுவும் இல்லை என்பது ஆக முதல் விஷயம் நம்முடைய அமல்களுடைய நம்மளுடைய அமல்களுக்கு கொடுக்கக்கூடிய பன்மடங்கு அஜர் கூலி காலத்தினால் ஏற்படும் இரண்டாவது இடத்தை கொண்டு இடத்தினாலும் செய்யக்கூடிய அந்த அமல் இந்த குறிப்பிட்ட இடத்தில் செய்தோம் என்றால் அதற்கு கூலி அதிகமாக இருக்கின்றது எப்படி நபி சொல்லாஜ் கூறினார்களோ சலாத்தும் ஃபி மஸ்ஜிதி ஹாதா அஃதலு மின் சல அல்ஃபி சலாத்தி ஃபீமா சிவாஹு இல்ல மஸ்ஜித் ஹராம் இந்த மஸ்ஜித் நபிவில் தொழுவது ஒரு தொழுகையுடைய எவ்வளவு சிறந்தது என்றால் ஆயிரம் மடங்கு அதைவிட சிறந்ததாக இருக்கின்றது மற்ற பள்ளிவாசலில் தொழுவதை விட ஆம் மஸ்ஜித் ஹரமை தவிர மக்காவுடையில் இருக்கக்கூடிய பைபுல்லாவை தவிர மற்ற எல்லா பள்ளிவாசல்கள் தொழக்கூடிய ஆயிரம் தொழுவை விட சிறந்ததாக இருக்கின்றது என்னுடைய இந்த தொழு இந்த பள்ளிவாசல் தொழுவது ஆக இரண்டாவது இடம் இடத்தினாலும் நம்முடைய அமல்கள் உடைய கூலியும் அஜரையும் பன்மடங்காகும் மூன்றாவது செய்யக்கூடிய அந்த அமல் செய்யக்கூடிய அந்த வள வணக்க வழிபாடு எப்படி அல்லாஹு தாலா எதை வாஜிபாக ஆக்கினானோ எது கடமையாக ஆக்கினானோ அதற்கும் அல்லாஹு தாலா இடம் பன்மடங்கு கூலி கிடைக்கிறதா இருக்கும் நஃபிலான உபரியான அமல்கள் இருந்து நான்காவது செய்யக்கூடிய மனிதனுடைய நிலைமையை பார்த்து அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எப்படி நபி சொல்லா அலி செல்லம் சஹாபாக்களை பார்த்து கூறினார்களோ அல்லா தசுபோ சஹாபி என்னுடைய சஹாபகை நீங்கள் திட்டாதீர்கள் ஏசாதீர்கள் ஏனென்று அவர்கள் செய்த அவர்கள் செய்த சா தானம் தர்மம் நீங்கள் ஒகது மலை அளவு நீங்கள் கொடுத்தாலும் அவர்கள் செய்த ஒரு படி அல்லது அரை படி அளவு கூட உங்களால் அது முழுமை செய்ய முடியாது அவ்வளவு அவர்களுடைய அஜருடைய மற்றும் அவர்களுடைய அமல்களுடைய கூலி இருக்கின்றது என்று ஆக செய்யக்கூடிய மனிதன் ஏற்ப மனிதனின் அடிப்படையிலும் அஜரும் கூலியும் அதிகரிக்கும் ஐந்தாவது விஷயம் கடைசியாக சொல்லப்பட்டது எஹ்லாசுடைய அடிப்படையிலும் நபி சொல்லாம் அழகு செல்லம் எப்படி செய்தார்களோ அதே போல செய்தோம் என்றாலும் சரி இதற்கும் அல்லாவிடம் அதிக கூலி இருக்கின்றது மற்ற நாம் எந்த ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு பழக்கம் வந்தோம் தொழுதோம் போகிறோம் என்று இல்லாமல் இது அல்லாவுடைய கட்டளை நாம் இதை கொண்டு அல்லாவுடைய நெருக்கத்தை அடைவேன் என்ற எண்ணத்தை கொண்டு நாம் செய்தோம் என்றால் அந்த எண்ணத்திற்கும் பன்மடங்கு அஜிரம் கூலியும் கிடைக்கும் இந்த விஷயங்களை நாம் அறிந்தோம் என்ற இந்த பாடத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் நாம் செய்யக்கூடிய எண்ணங்கள் நாம் எங்களுடைய எண்ணத்தை கொண்டோம் என்றால் அதனுடைய மூன்று நிலைகள் இருக்கின்றது பிறகு இந்த ஒவ்வொரு அமலுக்கும் பத்திலிருந்து எழுநூறு மடங்கு அதிகரிப்பதும் அதோடைய பன்மடங்கு கூலியும் அல்லாஹ் கொடுக்கின்றான் என்றால் எப்படி கொடுக்கின்றான் இந்த ஐந்து இந்த ஐந்து நிலையிலும் இந்த ஐந்து கண்டிஷனிலும் நாம் பார்த்தோம் இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் நாம் இதற்குரிய மீதமுள்ள விஷயங்களை நாம் பார்க்கலாம் அல்லாஹாலா சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் உணர்ந்து நம்முடைய அமல்கள் செய்யக்கூடிய இந்த அனைத்து விஷயத்தையும் நாம் மிகவும் முகமை முழுமையாக இதை நாம் உணர்ந்து செய்யக்கூடிய தோஃபைக்கு நமக்கு கொடுத்தருள்வானாக மற்றும் இந்த வாய்ப்பை இந்த நாம் இந்த அறிந்த விஷயத்தை நாம் நம்முடைய உணர்வுடன் இதை அமல்படுத்துவதற்காக நமக்கு தோஃபிக்கை செய்வானாக சுஹானுக்கல்லாஹ் அஹமதிக்க அஷர் அல்லா இல்லா இல்லா தஸ்தபிருக்கா தோபோவிலே